ரிபுகீதை முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ரிபு நிதாகனை அனுபவம் வினவ அன்னோன் தனது அகண்டானுபூதியினால் குருவருளை அன்பின் வியந்து துதிக்கும் அத்தியாயம் நிர்மலமாம் முனிவன் மீண்டும் அந்த முனி தன்னை நோக்கி இனிதா சொல்வான் மருவமிக அரிதான கண்டஜான மகிமை தன்னை உரைத்தவன் அம்மதித்தாய் கொல்லோன் பிரிவு பெறாமனதினிடை மனதினிடை பிரம்மம் தன்னை பேதமரத்திடமாக பெற்றாய் கொல்லோ தரள விகற்பமெல்லாம் தவிர்ந்து நன்றாய் தன்மயமானிஷ்டதனை சார்ந்தாய் கொல்லோம் அகமருவும் அஜானம் அனைத்து நீங்கி அகண்டபர விஜானம் அடைந்தாய் கொல்லோ தகைமையுரா கர்மத்தில் வெகு காலத்தால் தயங்கிய நின் விஸ்வாசம் தவிர்ந்தாய் கொல்லோ நிகிலமுமே உண்மையெனும் நினைவு நீங்கி நிஜமான நின்படிவில் நிலைத்தாய் கொள்ளோ சகலவித துவைத்தத்தின் பயமும் நீங்கி சலனமிலா அபயபதம் சார்ந்தாய் கொல்லோ ஒரு பொருளும் பிரம்மமல்லாதொரு காலத்தோ உண்மையுராதென்றுரமாய் உணர்ந்தாய் கொல்லோ சர்வமுமே அகண்டபர பிரம்மம் என்னும் சலனமிலா உறுதியினை சார்ந்தாய் கொல்லோ உரை தரும் இவ்வுறுதியினால் உலைவொன்றின்றி உணர்வுருவாய் உன்படிவில் ஓய்ந்தாய் கொல்லோ அரியவனே அநாதிபவ துக்க நீங்கி அகண்ட பரமானந்தம் அடைந்தாய் கொல்லோ இதனையெல்லாம் விரிவுரை நீ இசைப்பா என்றே இவ்விதமாய் முனிவன் இசைத்தலோடு அதிசயமாமாசிரியன் கருணையாலே அகண்டபர விஜானம் திருடமாய் பெற்ற மதியுடனே மகத்தான மகிழ்வு கூர்ந்து மதிக்கவனான்புடனே குருவை நோக்கி துதமருவா அனுபூதி அனைத்தும் சொல்ல துகளற்ற நிதாகமுனி தொடங்கினானால் மாசணுகா பரகுருவே அகண்ட ஜான மகிமையெல்லாம் உரைத்தவள் மதித்தோ நானேன் தேசிகனின் கருணையினால் திருடபோதத்தை தியக்கமிலா மனதினிடை தரித்தோ நானேன் பேச ஒண்ணா கண்ட பரபிரம்மம் தன்னை பிரிவற்ற மனதினிடை பெற்றோ நானேன் பாசமுரா எனது நிஜ ஸ்வரூபத்தின் கண் பகுப்பற்ற நிஷ்டையினை பெற்றோ நானேன் சத்குருவே நினதருளாலகண்ட ஜான சத்ருவாம் அஜானம் அனைத்தும் நீங்கே நிர்குணமாம் பரபிரம்ம ஞானம் பெற்று நிகிலவித கர்மத்தும் ஸ்ரத்தையற்று துர்குணமாம் பிரபஞ்ச துண்மை நீங்கி துவைதத்தால் தொடரும் பயம் அனைத்தும் நீங்கே அக்ஷரமாம் பரபிரம்ம அயலற்ற பயபதம் அடைந்தேனந்தோ குருவரனின் கருணையினால் க்ஷண நேரத்தில் குறைவு தரும் பேதமதி அனைத்தும் நீங்கி சர்வமுமே பிரம்மெனும் நிச்சயத்தை சாலவுமே திருடமாக நந்தோ பரவிய இவ்வுரமான நிச்சயத்தால் பரமான என்னிடையான் சாந்தனாகே விரவுபவ துக்கங்கள் அனைத்து நீங்கி விமலபரமானந்தம் அடைந்தேனந்தோ இதுவரையில் அஜான பகையால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் அபயம் பெற்றேன் இதுவரையில் மனதென்னும் பகையால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் மகத்தேயானேன் இதுவரையில் கருமியனும் மதியால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் கலக்கமற்றேன் இதுவரையில் ஜீவனெனும் மதியால் கேட்டேன் இன்றுனது கருணையினால் சிவமே யானேன் நான் முன்னம் அறிவில நாய் அலைந்து நின்றேன் நான் இன்றிங்காத்மாவென்றறிந்தோ நானேன் நான் முன்னம் தேகமென தியங்கி நின்றேன் நான் இன்று திருக்குருவென்றறிந்தோ நானேன் நான் முன்னம் சித்தமென சலித்து நின்றேன் நான் இன்று சின்னயன் என்றறிந்தோ நானேன் நான் முன்னம் சிதாபாசனெனவே நின்றேன் நான் இன்று செற்பரன் என்றறிந்தோ நானேன் அகமெனவே தோற்றியதும் பிரம்மமாயிற்று அந்நியமாய் தோற்றியதும் பிரமமாயிற்று உகமுதலாய் தோற்றியதும் பிரமமாயிற்று உயிர்களென தோற்றியதும் பிரம்மமாயிற்று இக பரமாய் தோற்றியதும் பிரமமாயிற்று இது அதுவாய் தோற்றியதும் பிரம்மமாயிற்று அகிலவித தோற்றமுமே பிரம்மமாயிற்று அற்புதமாய் நினதருளீதென்னே என்னே இடமருவும் மாயை முதல் பிரம்மமாயிற்று ஈசனவன் செய்கையெல்லாம் பிரம்மமாயிற்று உடன் முதலாம் உபாதியெல்லாம் பிரம்மமாயிற்று உபாதியுறும் ஜீவனெல்லாம் பிரம்மமாயிற்று இடர் முதலாம் தொந்தமெல்லாம் பிரம்மமாயிற்று இத்வைத்த ஜெகதவயம் பிரம்மமாயிற்று அடற்பலவாம் தோற்றமுமே பிரம்மமாயிற்று அற்புதமாம் நினதருளிதென்னே என்னே முன்மலமாய் தோற்றியதே இன்றேனக்கு மோகமிலா பரபிரம்மம்மாயிற்றந்தோ தன்மனதாய் தோற்றியதே இன்றேனக்கு தத்துவமாம் பரபிரம்மம் ஆயிற்றந்தோ கண்மமெனத் தோற்றியதே இன்றேனக்கு களங்கமுரா பரபிரம்மம் ஆயிற்றந்தோ புன்மையெனத் தொற்றியதே இன்றேனக்கு பூரணமாம் பரபிரம்மம் ஆயிற்றந்தோ நினதருளான் மலதினுள்ள சந்தேகங்கள் நிகிலமுமே நிமிடத்தில் நீங்கிற்றந்தோ நினதருளால் மனதிலுள்ள பவபாசங்கள் நிகிலமுமே நிமிடத்தில் நீங்கிற்றந்தோ நினதருளால் ஜீவஜக பரங்கள் என்ன நிகழுமைய நிகிலமுமே நீங்கிற்றந்தோ நினதருளால் நிகிலமுமே பிரம்மம் என்னும் நிச்சலமா நிச்சயமே நிலைத்ததந்தோ நிக்கிலமென தொற்றுவதும் சித்தந்தானே நினதருளால் சித்தமதே பிரம்மம்மாயிற்று அகிலமுமே பிரம்மமதாம் அது நான் என்னும் அகண்டபர பாவனையே செய்திங்கத்தால் சகலமென்று நான் என்றும் பேதம் நீங்கீர் சலனமிலா கண்டபர நிஷ்டை கூடி பகரவொணா பவபாசம் அனைத்தும் தள்ளி பங்கமிலா பரபிரம்மம் ஆனே நந்தோ நான் தானே சன்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே சின்மயமாம் பிரம்மமானேன் நான் தானே நின்மலமாம் பிரம்மமானேன் நான் தானே நிச்சலமாம் பிரம்மமானேன் நான் தானே பூரணமாம் பிரம்மமானேன் நான் தானே புரையற்ற பிரம்மமானேன் நான் தானே அகண்டபர பிரம்மமானேன் நாதனினதருண்மகிமை என்னே என்னே நான் தானே நித்திய பர பிரம்மமானேன் நான் தானே நிகரில் பர பிரம்மமானேன் நான் தானே சுத்த பர பிரம்மமானேன் நான் தானே சூக்ம பர பிரம்மமானேன் நான் தானே அமல பர பிரம்மமானேன் நான் தானே அசங்க பர பிரம்மமானேன் நான் தானே அகண்ட பிரம்மமானேன் நாதனினதருண்மகிமை என்னே என்னே சதாகார பரபிரம்மானே நானே சலனமிலா பரபிரம்மானே நானே சிதாகார பரபிரம்மானே நானே சின்னமிலா பரபிரம்மானே நானே சதானந்த பரபிரம்மானே நானே சாந்தமதாம் பரபிரம்மானே நானே உதாரமதாம் பரபிரம்மானே நானே உத்தமனின் அருண்மகிமை என்னே என்னே பாசமிலா பரபிரம்மம் மானேன் நானே பகுபற்ற பரபிரம்மம் மானேன் நானே நேசமதாம் பரபிரம்மம் மானேன் நானே நிகரற்ற பரபிரம்மம் மானேன் நானே மாசணுகா பரபிரம்மம் மானேன் நானே மகத்தான பரபிரம்மம் மானேன் நானே சாஸ்வத பரபிரம்மம் மானேன் நானே சாந்தனினதருண்மகிமை என்னே என்னே சத்திய சித் சுககனமாம் பிரம்மமானேன் சால உபசாந்தமதாம் பிரம்மமானேன் நித்திய நிர்குணமான பிரம்மமானேன் நிரஞ்சன நிஷ்களமான பிரம்மமானேன் இத்வைதலேஷமிலா லேசமிலா பிரம்மமானேன் ஏக பரிபூரணமாம் பிரம்மமானேன் அத்வைதா கண்டபர பிரம்மமானேன் அனகனின தருண்மகிமை என்னே என்னே அகில திஷ்டான பர பிரம்மமானேன் அகிலமுமாய் திகழ்கின்ற பிரம்மமானேன் நிகில விலக்ஷணமான பிரம்மமானேன் நித்திய பரிசுத்த பர பிரம்மமானேன் சுககனமாய் நிறைந்த பர பிரம்மமானேன் ஸ்வயஞ்சோதி ஸ்வபாவ பர பிரம்மமானேன் அகமருவா கண்ட பர பிரம்மமானேன் அனகனின தருண்மகிமை என்னே என்னே தன்மாத்திரமான பர பிரம்மமானேன் தன்மயமால் நின்ற பர பிரம்மமானேன் சன்மாத்திரமான பர பிரம்மமானேன் சனாதனமாய் நின்ற பர பிரம்மமானேன் சின்மாத்திரமான பர பிரம்மமானேன் சிதாகாசஸ்வரூப பர பிரம்மமானேன் நாதனின தருண்மகிமை என் சொல்வேன் யான் இனதருளால் நித்திய பர பிரம்மமானேன் இனதருளால் சுத்த பர பிரம்மமானேன் இனதருளால் புத்த பர பிரம்மமானேன் இனதருளால் முக்த பர பிரம்மமானேன் இனதருளால் அமல பர பிரம்மமானேன் நினதருளால் அச்சல பர பிரம்மமானேன் நினதருளால் கண்ட பர பிரம்மமானேன் நினதருளின் மகிமையினை என் சொல்வேன் யான் இனதருளால் வியாபகமாம் பிரம்மமானேன் நினதருளால் விசேஷமிலா பிரம்மமானேன் நினதருளால் தத்துவமாம் பிரம்மமானேன் இனதருளால் தடையற்ற பிரம்மமானேன் இனதருளால் எங்குமுள பிரம்மமானேன் இனதருளால் எவையுமிலா பிரம்மமானேன் இனதருளால் ஏக்க பர பிரம்மமானேன் இனதருளின் மகிமையினை என் சொல்வேன் யான் இனதருளால் அயன் முதலை மூர்த்தியானேன் இனதருளால் அசுரர் சுரர் நரருமானேன் இனதருளால் அனந்தவித ஜகத்துமானேன் இனதருளால் அனைத்திற்கும் அதீதமானேன் இனதருளால் எவையுமில்லாத கண்டமான நித்ய பரிசுத்த பர சிவமே யானேன் கண்ட சிதாகாசமாக நிகழ்கின்ற நிமல பர சிவமே யானேன் நினதருளால் வர்ணங்கள் எவையும் இல்லை நினதருளால் ஆசிரமம் எவையும் இல்லை நினதருளால் அவையின பீமானி இல்லை நினதருளால் அங்கு செய்யும் கர்மம் இல்லை நினதருளால் துக்க சுகம் எவையும் இல்லை நினதருளால் துவந்துவமேதொன்றும் இல்லை நினதருளால் எப்பொருளும் எங்கும் இல்லை நினதருளால் யாவையுமே பிரம்மம் தானே நினதருளால் ஆதி இல்லை வியாதி இல்லை நினதருளால் ஆபத்து சம்பத்தில்லை நினதருளால் திகழும் ஒரு பேதம் இல்லை நினதருளால் திணையளவும் பயமும் இல்லை நினதருளால் நீயும் இல்லை நானும் இல்லை நினதருளால் ஜீவபர ஜகத்தே இல்லை நினதருளால் எப்பொருளும் என்றும் இல்லை நிகிலமுமே அகண்ட பரபிரம்மம் தானே இனதருளால் அஜானம் அனைத்தும் நீங்கி நிர்மலமாம் விஜான நிலைமை பெற்றேன் இனதருளால் இத்வைத்தம் அனைத்தும் நீங்கி நிலை பெற்ற அத்வைத்த நிஷ்டையுற்றேன் இனதருளால் பவதுக்கம் அனைத்தும் நீங்கி நிச்சலமாம் மோட்ச சுகம் அடைந்தோ நானேன் இனதருளால் நித்திய சுகமாய் நின்ற நிகரற்ற பரபிரம்மம் ஆனேனையா சத்குருவே வெகுவிதமாய் விளம்பி என்ன சலனமிலானினது திருட கருணையாலே துர்குணமாமனாதிபவ வாரி தன்னை துடியளவில் எளிதாக கடந்தோனாகி முக்குணமா விகாரங்கள் முழுதும் இன்றே மூலமதாம் அஜான லேசமின்றே நிர்குணமாய் நித்திய சித் நின்ற நிகரற்ற பரபிரம்மம் ஆனேனையா இன்னவிதம் கண்ட பரபிரம்மத்தின் கண் இருமையரத்தான் பெற்ற அனுபவத்தை அன்னரிபூமா முனிவன் தனக்கு முன்பாய் அத்தியந்த வினயமுடன் நிதாக நோதி பின் அணுவும் விகல்பமிலா கண்டமாக பிறங்கியதன் வடிவான பிரம்மத்தின் கண் தன்னுடைய விருத்தியினை நிலைக்க வைத்து தடையற்ற ஆனந்தம் அனுபவித்தான் பொருவில் சிவ பூஜனையே முதலாம் பக்தி புரிந்ததனால் சிவகருணை பொருந்தினோர்க்கே சர்வமுமே பிரம்மம் என்றும் அது நான் என்றும் சாட்சிய இவ்வகண்ட பர ஜானம் தோன்றி அருவமிக அரிதான முக்தி பேராம் மற்றவரு மற்றவருக்கிளையனவே முன்பு கந்தன் அரிய சிவ பக்தி மிகும் ஜெய்கீஷவ்யர்க்கு அருளியவாரகிலர்க்கும் அறைந்தான் சூதன் பிரிவு போல பிறங்கிய யாவையும் பிரம்மமேயன மற்றது நீயன குறவனோதிய வண்ணனிதாகனும் குறைவிலா அனுபூதியடைந்ததை பரிவினோடவன் முன்புறமாகவே பகரலூற்றனென்று பகர்ந்திடல் அரிய ஆனந்த தாண்டவமாடனம் அகிலநாதன் அகண்டஸ்வரூபமே அரிய ஆனந்த தாண்டவமாடனம் அகிலநாதன் அகண்டஸ்வரூபமே நம் அகிலநாதன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்